பகவத்கீதை முப்பதாவது நாள் வகுப்பு ஏழாவது அத்தியாயத்தில் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோ பிரசாந்தாயே ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஹரி ஓம் கேக்குதா கேக்குதா கை வைக்கும் போது கையில தடுக்கிறதுனால விட்டு விட்டு கொஞ்சம் விடுது சரி சரி பார்ப்போம் ஏதாவது தடுமாற்றம் இருந்தா சொல்லுங்க இப்ப கிளீனா கேக்குது கேக்குதா இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து படிக்கலாம் இருபத்தி எட்டுலேருந்து வேண்டாம் இங்கே Kirker en helt utover. இங்கே வேறு இது செயற்குள்ள அங்கே இருக்கு ஏன்னா இதை பாஸ் பண்ணி பேர் லோட் ஆகிடுச்சு